சேரமான் பெருமாள் அருமை அருமை அறுபத்தி மூன்று அடியோர் வரலாற்றுல மற்ற எத்தனை பேருக்கு என்ன அனுபவமோ சேக்கிடார் திருவாக்கினால் சொன்ன இடம் சேரமான் பெருமாள் தான் நம்முடைய இதுல சித்தாந்த சாத்திரத்திலையும் இந்த சிலம்பொலி மட்டும்தான் சொல்லுது எங்க இருக்குது திருச்சிலம்போசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பியிடன்று உந்தி பெற நேர்பட அங்கே நின்று உந்தி பெற திருவுந்தியார் பதினாலு சாக்கத்துல திருவுந்தியார்ல சொல்லுது இந்த அனுபவத்தை இந்த அனுபவத்தை அப்ப திருச்சிலம்போசை ஒலி வழியே சென்று அந்த மாதிரி அனுபவம் அந்த அறிவுகளுக்கு ஏற்படுகின்ற பொழுது சிலம்போசையோ கடல் ஓசையோ அல்லது மற்ற ஒலி செல்வது அந்த ஓசையில மயங்கி இருந்துட மாட்டாங்களாம் அந்த ஓசை வழியே சென்று அவங்களுடைய ஆன்மாவை செலுத்தி என்ன பண்ணுவாங்க ஒளி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடென்று உந்தீவர பெருமானி வழிபாடு செய்ப்பா அங்க வேற யார் இருப்பாங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க நேர்பட அங்கே நின்று உந்தி பெற நடராஜா இருப்பார் நீ இருப்ப வேற யாரும் இருக்க முடியாது அப்படிங்களா நேர்பட அங்கே நின்று உந்தி பெற இந்த அனுபவத்தை அருமையாக நம்முடைய மணிவாசகர் பெற்றார் எனவே சேரமான் பெருமாள் பெற்றதை நாம் பெரிய பிராணத்தால் கண்டோம் மணிவாசகர் பெற்றதை திருவாசகத்தால் கண்டோம் இது அவருக்கு அவருடைய அருளித்துகள் இல்லைங்களா இனி திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கறந்த கள்ளமும் திருப்பெருந்துறையில் இருக்கிற குருநாதன் மாதிரியே அவ்வப்பொழுது தோன்றி தோன்றி கறந்த கள்ளமும் உடனே உடனே மறைந்துடுவானா அப்படி பலமுறை எனக்கு செய்திருக்கிறான் பெருமான் குருநாதன் செய்திருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார் சரிங்களா அடுத்தது விட்டுடுங்க மற்ற மற்ற வரலாறுலாம் விட்டுடணும் சரிங்களா விருந்தினாகி வெண்காடதனில் குறுந்தின் கீழண்டிருந்த கொள்கையும் திருவன்காலெல்லாம் வந்ததாகவே நமக்கு ஒன்றும் வரலாறு இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வருது திருவாசலர் திருவெண்காடு அவங்களுக்கு மனதில் தோன்றிருக்கலாம் ஓ திருவெண்காடு ஆமா பேயடையா பிரிவீரும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் வேயன தோளுமை வங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே ஞானசம்பந்த தேவாரம் அந்த திருவெண்காடுன்னு சொன்ன உடனே அந்த அந்த குளம் பெருமான் எல்லாம் வரும் அது மாதிரி இவருக்கு திடீர்னு ஒரு சமயத்தில் தோன்றிருக்க மாட்டிருக்கு அரே திருவெண்காடு ஆமா ஆமா குருண்ட மரம் அரே ஆமா நம்ம திருப்பரங்கூரில் பார்த்த குருநாதன் அடாராடாரா விருந்தினாயி வெண்காடனில் குருந்தின் கீழந்திருந்த கொள்கையும் அப்படி ஒரு காட்சி அவருக்கு ஒரு நாள் எதிரொலித்திருக்கிறது இதெல்லாம் அவருக்கு அனுபவமாக இருந்த இவையெல்லாம் பெருமானிய அடியன் பொருட்டு செய்தன என்று நினைவு கூர்ந்து வருந்துகிறது இனி அங்கிருந்து வாங்க எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு தேனமரு சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் திடீர்னு திருவாரூர் காட்சி அடே திருவாரூர் பெருமான் வர்றாரே என்று சொல்லி அங்க தனக்கு ஞானத்தை வழங்கியதாக குருநாதனாக காட்சி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் அவருக்கு செய்திருக்கிறார் இதெல்லாம் நமக்கு திருவாரத்திலிருந்து தான் தெரிகிறது இல்லைங்களா இனி இப்படியெல்லாம் இருந்தவர் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் சீர்காழி அங்க அவருக்கு ஒரு காட்சி கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்தும் திருக்கடுக்குண்டத்தில் அப்படியே காட்டிய வடிவம் கொஞ்சம் கூட மாறாமல் சிறிது நேரம் இருந்ததான் அப்படியெல்லாம் இருந்தும் இப்படியாக இருக்கிற தன்மையெல்லாம் அடியேன் பொருட்டு செய்தன இப்ப என்ன தெரியுமா என்னுடைய இருளை ஏற தொடர்ந்தது இப்படி கேட்கலாம் ஏன்னா எல்லாம் வருமானம் கீர்த்தி திருவுகளில் மணிவாசகர் தம்முடைய இருளை ஏற தொடர்ந்ததாக கூறி வர்ணிக்கின்ற இடங்கள் எவையவை என இவ்வளவு நேரம் இனி கீர்த்தி திருவோலில் ஏனைய அடியார் செய்தனவாக சொல்லப்படுகின்ற அருளிப்பாடுகள் எவை எவை அப்படின்னு போனா மீண்டும் முன்னே போகணும் எங்க போகணும் வாங்க முன்னே போவோம் இப்படி எல்லாம் படிச்சாதான் படிச்சது இல்லைன்னா இல்லை எல்லாம் ஒண்ணு என்ன பண்றது இப்ப பாருங்க என்ன சொல்லிட்டார் ரெண்டாவது என்னுடைய இருளை ஏற துறந்தும் எத்தனாவது ஆறாவது வரி இது வரைக்கும் சொன்னதெல்லாம் தன்னுடைய இருளை எப்படி முழுமையாக ஆண்டவன் நீக்கினான் என்பது இனி அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் இது போன்று எத்தனையோ எண்ணிறந்த அடியவர்களுக்கு அவருடைய உள்ளத்துல குடியாக இருந்து எத்தனையோ அருளி செயலை செய்திருக்கிறாய் அப்படின்னார் அதெல்லாம் எவை அதான் படிக்கணும் தொடர்ந்து வரணும் பாதிலிருந்து மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் அப்படின்னு மண்ணு மாமலை மகேந்திர மதனில் மண்ணு மாமலை மகேந்திர மகேந்திர மலைன்னு மலை இது பொதிய மலைக்கு தெற்கே இருந்ததாக சொல்லுகிறார்கள் இப்பொழுது பொதிய மலை தான் தெற்கே இருக்கு அதுக்கு அதுக்கு தெற்க மலையெல்லாம் இல்லை இந்த கன்னியாகுமரி இருக்குது இதுக்கு அந்த பக்கம் எத்தனையோ மலைகள் எத்தனையோ ஆறுகள் இருந்து எல்லாம் அழிந்து போனதாக இறைநாள் கலவையில் ஒரு நூல் சொல்லுது ஆகவே இப்பொழுது இருக்கிற குமரி இது நம்முடைய தென்னிந்தியாவினுடைய பகுதி இருக்கே இது பல பகுதிகள் கடல் கொண்டு எஞ்சிய பகுதியாக இருக்கிறது நம்முடைய கன்னியாகுமரி சிலப்பதி ஆசிரியம் வருது எரியனார் கல்வியிலையும் சொல்லப்படுது அதனால அந்த மகேந்திர மலைதான் சொல்றாங்க மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் ஏற்கனவே சொன்ன ஆகமத்தை மீண்டும் தோற்றுவித்தானாம் பெருமான் எப்படி தன்னுடைய ஐந்து முகங்களினாலும் தெற்கு நோக்கிய முகம் வடக்கு நோக்கிய முகம் கிழக்கு நோக்கிய முகம் மேற்கு நோக்கிய முகம் உச்சி நோக்கிய முகம் இந்த ஐந்து முகங்கள உற்றாய் முகங்களால் பணித்தருளியும் ஏனென்றால் இந்த ஆகம அறிவு மக்களுக்கு வேண்டும் என்பது கருதி அப்படி சொன்னான் எங்கள் இது வந்து மணிவாசருக்காக அல்ல எல்லா அடியவர்களுக்காக எல்லா அடியவர்களுக்காக சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தி நிதருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் இதெல்லாம் தான் வரலாறு நமக்கு தெரியல வரலாறு தெரியல கல்லாடம்ங்கிற ஊர்ல அம்மையோடு இருந்து பல்வேறு அருளி செயலை செய்தானாம் என்ன அருளி செயல் யாருக்கு ஒன்று வழங்கவில்லை அரியும் பராபரவி அப்படி இருக்கு அல்லவா நான் எப்புறவு எய்தியும் அதே போல பஞ்ச பள்ளியில் பான்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் பஞ்சப்பள்ளி அதெல்லாம் எங்க இருக்குது என்ன செய்தி இது ஒரு முறை பொள்ளாச்சி மாநிலத்தில் அப்படியே பகுதி நடத்திட்டு வரும்போது நீங்க மரத்தில் சொல்லிட்டு வாங்க ஒரு ஆறு மாசம் நான் உங்களுக்கு ஒரு ஜீப்பு ஒரு ரைட்டர் டைப்பிஸ்ட் தரேன் நல்ல கொங்கு நாட்டில் இந்த இடமெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து எழுதி தந்துருங்க அப்படின்னு சிவ சிவ அந்த ஓய்வுன்னு அது அது அது எங்கே இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா ஓய்வுனால அது அது எங்கே இருக்குது அது எப்படி இருக்கு ரெண்டும் தெரிய மாட்டேங்குது என்னானா என்னானா எண்ணினல்லால் ஏழையேன் என்று சொல்லி எண்ணுகேனும் அதுக்கு ஒரு திருமுறை தான் அல்லவா <laughs> இந்த ஓய்வுங்கிறது நீ எங்கே தான் போனப்பா எப்படி இருக்கிற என்ன செய்து அப்படின்னு ஒன்று தெரிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு அது சொல்லி ஒரு அஞ்சாறு மாதம் ஆச்சு செய்வார் அண்ணன் உடனே ஆனால் செய்யணும் கொங்கு நாட்டில் தான் அந்த பெரும்பாலும் தலங்கள் இருக்கணும் நம்ம திருப்பெருந்துறைக்கும் உத்தர கோஷம் அங்கே தெரியுது அந்த பகுதியில் அப்படியே போய் நல்லா பழமையா எண்பது எண்பத்தஞ்சு வயசானவங்களை எல்லாம் கேட்டு இந்த பஞ்சப்பள்ளியில் இந்த இந்த பகுதியில் இருக்கா ஐயா எங்கே இருக்குது அதுக்கு என்ன ஊர்னு பேர் கோயில் இருக்குதா அப்படின்னு கேட்கணும் அதெல்லாம் சும்மா நம்ம பெரிய ப்ரெஷரில் போயிட்டு இருக்க முடியாது அங்கங்கே இறங்கி பெரியவங்களை அந்தந்த பகுதியில் இருந்து கேட்டு அது போல் உடம்பு முன்ன சொன்ன பாருங்கள் இந்த என்னது இந்த கொள்ளு பை அது என்னது மொக்கனி இந்த மொக்கனிங்கிறது கூட கொள்ளு பைங்கிறோம் ஒரு ஊர் பேரான் கோவில் தான் இருக்கான் அதனால நீங்க மொக்கனி மொக்கணியாருடைய முழுத்தெழுமையினு நம்ம வந்து கொள்ளுப்பைன்னு சொல்லிட்டு இருக்கிற உரையெல்லாம் இருந்துட்டு இருக்கு ஆனால் இப்ப நம்ம அந்த ஊரு அதுதான் என்று தெரிஞ்சு மொக்கனி என்று தெரிஞ்சு வழங்கிட்டோம்னு சொன்ன நம்ம என்ன பண்ணும் பை எடுத்துட்டு இதுதான் உரைன்னு காணணும் அதனால அவ்வளவு லேசமும் இல்லை ஆனா செய்யணும் செய்தால் நல்லது இந்த தலங்கள் திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் என்று ஒரு ஆய்வு திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் மற்றதெல்லாம் திருப்ப கழுமலம் இந்த திருக்கடுக்குண்டமெல்லாம் ஏறிய திருமரலிங்க இருக்குது இந்த மற்ற திருமரில் இல்லாதது இந்த மண்ணு மாமலை மகேந்திர மதனில் இருக்குது பள்ளியில் பான்மொழி தன்னோடும் கல்லாரத்து கலந்து நிதருடி இதெல்லாம் மற்ற திருமரில் இல்லை திருவாசகம் மட்டும் அப்ப திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் என்றே ஒரு ஆய்வு எழுதலாம் இருந்தபடி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டப்படாது வீட்டை விட்டு போறதில்லை ஆனால் ஆய்வு எழுதப்படாது கன்னிமாராம் நிலையத்துக்கு போறது அதுல என்ன எழுதியிருக்கான்னு நாலு முன்னுரையை படிக்கிறது அவன் முன்னுரை முன்னுரை பத்து முன்னுரை சேர்த்து பிஹெச்டி கிச்சடி என்று ஆகிப்படும் அல்லவா அதனால அந்த கிச்சடியை கிச்சடியா மதிக்கல போகணும் ஸ்பாட் நேராக போய் பார்க்கணும் பெரியவங்களை கேட்கணும் கேட்டு அதுக்காக மூன்றாண்டு ரெண்டு ஆண்டு கொடுக்குறான் பிஹெச்டிக்கு எம்பில்லுக்கு ஒரு ஆண்டு கொடுக்குறான் இதுக்கு வந்து மூன்றாண்டு கொடுக்குறான் ஏன்னா போ பல இடங்கள் போகணும் பல நூலகங்களை பார்க்கணும் பல பெரியவர்களை கேட்கணும் இந்த ஆய்வை கொண்டு பல செய்திகள் இதுவரை தெரியாத இருக்கிற தெரியணும் அதுதான் பிஹெச்டி என்று நினைக்கிறான் அது யூனிவர்ஸ் சட்டி கருதுது நம்ம சட்டியில் இருந்தால் தானே ஆப்பேல வரும் நம்ம சட்டியில் இல்லையே என்ன பண்ணுறது அதனால் ஆப்பேல வரல போச்சு பார்ப்போம் யாராவது இளைஞர் உலகம் இருந்து திருவாசகத்தில் கண்ட திருப்பதிகள் என்று எண்ணி நாளை ஒரு ஆய்வு வரும் என்றால் அது அவனுடைய திருவடியை பொன்போல் போட்டுரும் ஆனா போகணும் போகணும் எல்லாம் கூட சொன்னாங்க ஏயா நீங்க போயிட்டு வந்துருவியா அப்புறம் யாரையா செய்ய போறா என்ன மடத்துல சொல்லிட்டு போறது நம்ம இதுவும் சமயம் பண்ணிதானே அப்படின்னு அப்படின்னு அதனால பாருங்க பஞ்ச பள்ளியில் பான்முடி தன்னோடும் எஞ்சாது ஏண்டும் இன்னருள் விளைத்தும் பாருங்க இதெல்லாம் பாரு சஹாரா பாலைவனமா இருக்கு நமக்கு பஞ்சப்பள்ளிங்கிறது எங்க இருக்கிறது என்ன பஞ்சப்பள்ளி இது இந்த தள்ளியிருந்து இத்தனை இடங்கள் இருக்கிறது இங்கு ஒரு சிறு கோயில் உண்டு மிக பழமையான கோவில் அங்கு இறைவன் திருவேணி மட்டுமே இருக்கிறது என்று ஒரு குறிப்பிடமே அதல்ல திரு உண்மையான பதிப்பு அதெல்லாம் என்னைக்கு வருமோ எப்படி வருமோ அல்லவா தெரியல சரி அதனால கிராத வேடமோடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும் எங்கேனே தெரியல கிராத வேடமோடு வேற்று வடிவோடு இருந்து கொண்டு கிஞ்சுகவாயவள் முருக்கம்பூ மாதிரி இருக்குமா நம்முடைய உமையம்மை வாய் சிக்கச்சிவேன்னு இருக்குமா அதனால அப்படிப்பட்ட கிஞ்சுக வாயவள் வீராவு கொங்கை நற்றடம் படிந்தும் இந்த மாதிரி வேட்டு வடிவு கொண்டு உமையம்மையோடு கூட யாருக்கு அருள் செய்திருக்கிறார் யாருக்கு எங்கே ஒன்னு தெரியும் ஒன்னு தெரியும் வீராவு கொங்கை நற்றடம் படிந்தும் கேவேடராகி களிரது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் இதுதான் செய்யுது இது திருவிழா பாணத்தில் இருக்கு திருவிளையார் இருக்கு என்ன வலைவீசன படலம்னு ஒன்று என்ன பண்ணியிருக்காரு பெருமான் உமையம்மைக்கு முக்கியமான சில ஆகம குறிப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுச்சுன்னா இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா பின்னால முன்னால வந்து தெருவில் ரெண்டு பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கு யாரு யார் ரெண்டு பிள்ளைங்க விளையாடான் மூத்த பிள்ளையும் அடுத்த பிள்ளையும் தான் ஒன்று அரச தெரியும் இது ஒன்று அயில உலகம் சுத்தம் இப்படி ரெண்டு புள்ள ரெண்டு ரெண்டு விதமாக தான் இருக்குது அதனால தான் நமக்கெல்லாம் அப்படி எல்லாம் வேறு விதமாக இருக்குது சரிங்களா அங்கேயே ரெண்டு புள்ள சரியா இல்லையே இல்லை ஒன்று அரச மரத்துலேயே உட்காந்து இருக்கு இன்னொன்று அகில உலகம் சுற்றிட்டு வரேங்க இப்படி ஒரு பிள்ளை அப்படி ஒரு பிள்ளை ஆண்டவனுக்கு அந்த ரெண்டு பிள்ளையும் விளையாடிட்டு இருந்தது இவர் ரொம்ப ஆகமெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் சொன்ன அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணிருக்கா என்ன ஒரு கொட்டாய் விட்டு ஆண்டு இருக்கா பத்தியா நான் உயர்ந்த செய்தி சொல்றேன் நீ கொட்டாய் விட்டுருக்குற அதனால என்ன தெரியும் பண்ணணும் நீ ஒரு பெரிய நுழையருடைய பெண்ணா பிறந்துரு யாரு மீன் பிடிப்பவருடைய மகளா பிற அப்படின்ட்டு சாபம் போட்டார் பெருமகனே என்ன பண்ணி சொன்னார் இந்த சலசலப்பா அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு இருக்குது பிள்ளைகளுக்கு என்னடா அம்மா அப்பா பேசிட்டு தான் இப்ப சத்தம் போடுறாங்க பாரா உள்ள வேணாண்டா அட பாரா யாரு இது ரெண்டும் பார்த்தா நந்தி எங்க இருந்து நந்தியம் பெருமான் உள்ள வராதிங்கப்பா என்ன சண்டை போடுவார் அவரு யாரு உங்க அப்பா வேணான்னு எல்லாம் இங்க நடக்கிற கதை தான் அங்கேயும் அப்படின்னுது இது ரெண்டு இவனெல்லாம் கேட்டுக்கிட்டு போக உள்ள உள்ள போனா அங்க அந்த அவன் தவிக்கிறார் பார்த்தது அப்பா ஒன்றும் கோவிச்சுக்க முடியல உங்களுக்கு வேற வேலை இல்லையாப்பா எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு சொல்லணும் வேற வேலை இல்லையா ஏமா நீ தான் கருவிட்டு இருக்கிற பேசாம நீ வந்து சாப்பிட்டு படுத்துட வேண்டியதானே என்று இப்படி எல்லாம் அறவுரை சொல்லலாம் நமக்கு என்ன தெரியுது அது எனக்கு தெரியல பாவம் அப்படிதான் சொல்ல தெரியல அம்மா அப்பாவுக்கெல்லாம் அம்மா அப்பாவுக்கு அறவுரை சொல்லப்படி நமக்கு நமக்கெல்லாம் இருக்குது அதுகளுக்கு இல்லை இல்லை என்ன பண்றது அதனால பார்த்துது யாரை ஒன்றும் கண்டிக்க முடியல அம்மாவும் இன்னைக்கு ஒரு மீனவர் மகளா பிறக்க போறாங்க அப்பாவோ கோச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்றது இவ்வளவுக்கு என்ன காரணம் இந்த பாழா போன ஆகமங்கள் தான் காரணம் எறாத எடுத்து கடல்ல போட்டுவோம் ஏன்னா அது ஒண்ணு செய்ய முடியாது ஆமாப்பா தம்பி அப்படின்னுது என்னால தூக்க முடியாது அண்ணா உங்களால அதிகமா தூக்க முடியாது நீங்க ரெவண்டு ரெவண்டு நீங்க ரெவண்டு ரெவண்டா எடுங்க நான் பாரி எரிஞ்சு போடுறேன் ரெண்டு சேர்ந்து போய் எல்லாம் அல்லவா கடல்ல போட்டு எது இங்க ஆகமங்களை போட்டுதான் எல்லாம் பணத்தில் இருக்குது மிரண்ட கதையெல்லாம் நமக்கு எங்க தெரிய போகுது இருக்கு போன உடனே பார்த்தார் இவர் யார் இந்த ரெண்டு பேர் மேலே செய்யறது இந்த பையன் அப்படின்னாரு முதல்ல இந்த ரெண்டு பையனை விட்டது யார் உள்ளேன்னாரு அப்பதான் அதான் தகராறு தெரிய நீங்க நினைக்கிறீங்களே தவிர அந்த போஸ்ட் ரொம்ப சங்கடமானது விடாட்டியும் தகராறு விட்டாலும் தகராறு விட்டா சில்லற வாங்கிட்டு விட்டுட்டாமா விடலன்னு என்ன சில்லற தரலாத்துல தான் விட மாட்டேங்கிறான் என்ன என்ன பார்த்தீங்களா எல்லா தகுதியுமே கடினமான தகுதி தான் நினைக்கிறமே தவிர அதுதான் அதுதான் தான் படுது பாவம் பார்த்தார் அவர் பிடிச்சிட்டாரு நான் சொன்னேன் சொன்னேனே வந்தேன் நீ போய் வந்து கடல்ல மீனா பெற அப்படின்ட்டு யார் நந்திக்கு இந்த ரெண்டு பையன்ல என்ன பண்ணாருனாரு ரெண்டு பையன்ல பெரிய பையன் வந்து பரமசாது வந்து ரெண்டாவது அதிகமாக விஷமம் பண்ணாது அதனால ரெண்டாவது தானே தான் விநாயக பெருமானாக இருக்கிறான்னு ஒரு ஒரு ஒரு ஐதியம் வேற அப்படின்னு அதை ஒன்றும் பண்ணாம இந்த பையன் நீ வந்து மதுரையில் போய் ஒரு செட்டியார் வீட்டுல இருந்து வாய் ஊனையாக பெற போகிறான் அப்படின்ட்டு யாரு இந்த சின்ன பொடுசு இதெல்லாம் இதுக்கத்துக்காகத்தான் எனக்கு கேட்டால் அம்மா பிறந்து அந்த மீனவர் மகளாய் பிறந்தான் பிறந்த அந்த நந்தி போய் அந்த கடல்ல சுறா மீனா இருந்து எல்லாத்தையும் வந்து அட்டகாசம் பண்ணுது இறங்க விடல அந்த மீனவன் பார்த்தானா என்ன பண்றதுன்னு ஒண்ணு அந்த மீனை பிடி சுறா மீனை பிடிக்கல இந்த மீனை யார் பிடிக்கிறானோ அவன் வந்து அவனுக்கு என் பொண்ணை கொடுத்துறேன் பார்த்தார் நம்ம வலையை நம்ம என்ன பண்றது ஆமா அந்த அம்மாவை மனுக்கிறதுக்கு தகுதி வேற யாருக்கு இருக்குது இங்கே இருந்து போனார் என்னப்பா நீ என்ன மீன் ஆளானார் ஆமானார் இங்க ஒரு சுறா மீன் இருக்கு உன்னால பிடிக்க முடியுமானாரு சுறா மீன் என்ன அதுக்கு அப்பாற்பட்ட மீனையும் ஐயா பிடிப்பார் அப்படின்னாரு ஏன்னா அவ்வளவு பெரிய பேசுற போய் பிடிப்பார் அப்படின்னாருங்க விஸ்வடி நேரம் இதெல்லாம் மொழி மொழியில காட்டு எவன் காட்ட போறான் அப்படி அப்படி அதுக்குள்ள என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த சுறா மீன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஆகமத்தை இவங்க எல்லாம் இந்த பிள்ளைங்க போட்டு பாருங்க இந்த போட்டதெல்லாம் எடுத்து வாயில அப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எடுத்து பத்திரமா வச்சது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆகமாச்சு இந்த சின்ன பிள்ளைங்க தூக்கி போட்டுதான்னு சொல்லிட்டு வச்சிருந்தது அது வாங்கி எல்லாம் செஞ்சுட்டு சரி ஆனால் இது என்ன அந்த ஏடுன்னா வாயில இன்னும் படிச்சு அப்படி கொண்டாந்துடும் மனுஷன்னா ஆகும் பண்ணுவேன் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் காட்டலாம் என்ன பண்றது இவர் பார்த்தார் பார்த்தார் இப்படி இப்படி போட்ட அப்படியே அந்த மீன் போட்ட உடனே அப்படியே எப்படா வரும்னு நினைச்சார் மீண்டும் நந்தியம் பெருமான் நல்லவா அதனால அப்படியே வந்து உள்ள வந்தது வந்து மீன் தூக்கி போட்டார் போட்டால் அந்த மீன் அப்படியே தெரிஞ்சு சரி வாமா வாமா கட்டி மேல அடிமா என்ன நேரம் இல்லை அதனால எங்கப்பா என்ன திருமுறை ஓடுவாரெல்லாம் படிக்கையா மண்ணி நல்ல வண்ணம் அப்படின்னாரு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் கல்யாணம் ஆயிட்டு அவன் அவன் வீட்டுல சாப்பாடு ஐயா வீட்டுல கல்யாணம் அவா வீட்டுல சாப்பாடு நீங்க சாப்பாடு கல்யாணம் சாப்பாடு எங்கன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் மூட்டு கல்யாணம் வெறும் மோசம் சாப்பிட வேண்டியதான் ஆமா கல்யாணக்காரங்க இனியும் மோசம் சாதம் சாப்பிடுவோம் பாவம் ஏன்னா எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஒரு குறையும் இல்லாமல் போகணுமேங்கிறது அவங்களுக்கு கவலை ஆமாமா அவங்க சாப்பிட மாட்டாங்களா நம்ம விட்டு பிள்ளைகள் நம்ம சாப்பிட்டோமா கிடையாது அது மாதிரி பார்த்துட்டு தான் திருவள்ளுவர் பார்த்தார் பாவம் பல பேர் ஊருக்கெல்லாம் அறம் செய்து தான் சாப்பிட மாட்டேங்கிறான் வாடா ராஜா அறம் அறம்னா எல்லாரும் மற்றவனுக்கு போடணும்னு தான் சொன்னான் நீ தின்னியான்னு கேட்டேன் ஒரு ஆள் கூட கேட்கல சாமினார் திருவள்ளுவர் நான் கேட்கிறேன் உட்காரானார் தென்குலத்தார் தெய்வம் விருந்து பொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை தென்குலத்தாறு கொடுக்கணும்டா தெய்வத்தை கொடுக்கணும் சுற்றத்தை கொடுக்கணும் நீ சாப்பிடணும்டா ராஜா நீ சாப்பிடணும் என்று சொன்ன ஒரே ஒரு பெருமன் எங்கள் திருவள்ளுவர் தான் உடனே கேட்டான் ஒரு ஆள் சிலிப்பு கொடுத்தான் சும்மா இருக்க மாட்டேங்கிற அந்த சிலிப்பெல்லாம் அப்பவே வந்தது இதெல்லாம் வாங்கி போட்டு படிச்சு எத்தனை வழியா பட அறம் என்பது பிறகு பிறருக்கு கொடுப்பதையாக தென்புலத்தார் பொருந்தும் தெய்வம் பொருந்தும் விருந்து பொருந்தும் ஒக்கல் பொருந்தும் தான் சாப்பிடுவது அறமாகுமா அப்படிங்க இந்த பிட்டு வந்தது அந்த நேரத்தில் திருவள்ளூர் வீட்டில் பரிமையில் உட்கார்ந்து இருந்தார் முன்னால <laughs> என்னப்பா என்ன பெரிய இதுன்னாரு நீ யார் யா எங்க திருவள்ளுவர் அப்பா என்ன உங்களுக்கு இப்ப எங்க திருவள்ளுவர் பார்க்கணும்னாரு பெரிய கேள்வி என்னன்னாரு தென்புலத்தார் கொடுக்கறதாரம் தெய்வத்துக்கு சரி விருந்துக்கு சரி ஒக்கலுக்கு கூட சரி தான் சாப்பிட்றது அறமாகுமா குரல் பாடினாருன்னு நேற்று கேள்வி அந்த குரல் எல்லா பேப்பர்லையும் வந்தது நான் பார்த்துட்டேன் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுது தான் சாப்பிட்றது எப்படி அறமாகும்னு கேட்க வந்தேன் இதெல்லாம் பெரியவங்க கிட்ட கேட்கணுமா இப்ப திருவள்ளுவரே சொல்லணுமா அடியன்னு சொல்லலாமா அப்படின்னாரு எங்களுக்கு விஷயம் வேணும் அவ்வளவுதான் திருவள்ளுவர் பெருமானி என்று மனதில் நினைச்சுக்கிட்டு தனிமையில் சொன்னேன் இந்த தென்புலத்தாரையோ தெய்வத்தையோ விருந்தையோ சுத்தத்தாரையோ நல்லா சாப்பிட வைக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்னாரு நீ எப்படி இருக்கணும்னாரு நீ பத்து நாள் டைஃபாய்டு அல்லவா அப்பா அம்மா அப்படி இருக்கிற நீங்கள் நாலு பதினஞ்சு நாளாச்சு சாப்பிட்டு அப்படிங்கும்போது நீ தம்பி தென்புலத்தார் வந்திருக்காரு ஆமாம் இங்கே பக்க பாட்டில் தென்புலத்தார் இருக்கு அப்படின்னு அதனால நீ சாப்பிட்டாதாண்டா ராஜா வந்து மற்றவங்களெல்லாம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்ப அந்த நான்கு அறங்கள் நிலைபெற வேண்டுமானால் இந்த அறம் நிலைபெற வேண்டும் ஆதலால் தன்னுக்கு சாப்பிடுவதும் அறமாயிற்று இவ்வளவு சொல்லுவாரா பரிமையினர் எல்லா அறங்களும் தான் உடனாயின்றே செய்யப்படுவதாகலின் தன்னை ஓம்பலும் அரணாயிற்று தமிழ் அழகான தமிழ் அதுக்காகத்தான் அந்த பாலா போன பருமையில உரைய படிக்கணும்னு சொல்றது என்ன பண்றது வேண்டாம் விட்டுட எங்களுக்கு என்ன வந்துட்டு எங்களுக்கு என்ன வந்துட்டு நஷ்டம் உனக்கு அறிவு நஷ்டம் எல்லா அறங்களும் தான் உளனாய் நின்றே செய்யப்படுவதாகலின் எந்த அறத்துக்கு எப்பா செவுத்து வச்சுதானப்பா சித்திரம் எழுதுனா செவுத்தையே எடுத்துக்கிட்டு சித்திரம் எழுதுறேன் அது எப்படி சார் முடியும் அப்ப தண்ணியே இல்லாம மற்ற அறையும் செய்யறது எல்லா அறங்களும் தான் உடனாய் நின்றே செய்யப்படுவதாகலின் தன்னை ஓம்பலும் அரணாய் என்ன அருமையான தமிழ் என்ன அருமையான விளக்கம் திருமூலர் திருமூலர் உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தே நீ எல்லாரும் உடம்பை சுருக்கணுன்னாரு இல்ல சுவாமி என் அரியன் உடம்பை வளர்த்துதான் என் உயிரையே வளர்க்க வேண்டியிருக்கு நீ திருவண்ணாமலையில வந்து மனவரனோட மற்றவங்களோட போய் கிரி பிரதர்சனம் வரும்னு சொன்னேன் எப்படி இருந்தால் முடியும் நேற்று ராத்திரி எட்டு இட்லி ரெண்டு ரவா தோசை தின்னு இருந்தால் தான் மறுநாள் காலையில் போகலாம் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு திருவண்ணாமலை கிரி பிரதட்சணம் வரலாம்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு உடம்பை தேர்த்திக்க அடுத்த மாதம் கிரி வரலாம் அப்படின்னு இல்லை இவனை யார் தூக்கிட்டு போகிறது நம்மோட வந்து அப்போ உடம்பை வளர்த்தி கிரி வரணுமாடா நீ அதுக்காக போகும்போது பட்டாணிகளை வாங்கி திட்டு போகாத பதினாலு கிலோமீட்டர் சிவ சிவ நல்ல சிவசிந்தனையோடு போகணும் ஏற்கனவே நல்ல உடம்பு வளர்ந்தா இருந்தா தான் அந்த பதினாலு நிமிடம் நடக்க முடியும் இதெல்லாம் பெரியவங்க முறை எழுதுனாங்க என்ன பண்றது படிப்போம்னு நினைச்சாங்க எனவே இந்த மாதிரி இந்த பிள்ளை உடனே திருமணம் ஆகி எல்லாம் முடிஞ்சுதான் எனவே வலைவீசன படலமும் இந்த படலத்துல இந்த வரலாறு இருக்குது இப்ப பாருங்க இந்த வரலாறு தெரியவரும் கேவேடராகி அந்த துன்பம் தரும்படியான வேடராக பிறந்தோன்றி கேளிரது படுத்து எந்த கேளிரு அந்த நந்தியம் பெருமானாகிய சுறாமியினை தான் பிடித்து கேளிரது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் அந்த நந்தி என்ன பண்ணுச்சு அப்படியே வரும்போது வாயில் அப்படியே நிறைய வச்சிருந்தது என்ன பண்ணார் ஆகமம் நீங்க அருளியது இந்த சின்ன பிள்ளை தூக்கி போட்டு நான் வாயில எடுத்துட்டு வந்தேன் அருமை அருமை அப்படி என்ன இருக்கு நந்தினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் ஆகமத்தை மீண்டும் நிலைப்படுத்தினார் என்ற ஒரு வரலாறு அப்போ இந்த ஆகமம் எதற்காக அப்படி நிலைபெறுத்தணும் எதற்கான்னு கேட்டா நம்ம நாமெல்லாம் அதை கேட்டு உய்வதற்காகத்தான் அது நம்ம மணிவாசகராகிய தம்பொருட்டு அல்ல நம்பொருட்டு என்று சொல்றேன் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்ற இம்முகங்களால் பணித்தருளியும் அந்த ஆகமத்தை மீண்டும் ஒரு காலத்துல அந்த ஐந்து முகங்களினாலும் பெருமான் பணித்தான் இந்த ஐந்து முகங்களால் அந்த மாதிரி செய்தார் என்பதை விளக்குகின்ற திருமுறை பத்தாம் திருமுறை ஆகிய திருமூலர் திருமந்திரம் மட்டுமே மட்டுமே வேற எந்த திருமணம் கிடையாது அப்போ இந்த ஐந்து முகத்திலிருந்தும் பெருமான் ஆமா சொன்ன ஆகமத்தை எப்படி தோற்றுவித்தார் என்பதை சத்தியோஜாதம்ங்கிற முகத்திலிருந்து காமியம் யோகம் சிந்தியம் காரணம் அச்சிதம் என்று அஞ்சு நூல் அஞ்சு ஆகும் வாமதேவத்திலிருந்து தீர்த்தம் தீர்த்தம் சகச்சிரம் என இந்த நம்ம கண்ணாலோட பார்த்தது இல்லை அஞ்சு மண் சுப்பிரவேதம் என்று சொல்லுகின்றதே அந்த முகத்தில் படித்தானா அப்புறம் அகோர முகத்திலிருந்து விஜயம் நிச்சுவாசம் சுவாயம்புவம் ஆக்கினேயம் வீரம் வீரம் என்பது ஒரு ஆகமம் எல்லாம் அந்த மாதிரி வருகிறார் அப்புறம் தற்பூலத்திலிருந்து ரௌரவம் மகுடம் விமலம் இந்திரஞானம் முகவிம்பம் என்ற ஈசானமத்திலிருந்து புரோர்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோத்தமம் பாரமேஸ்வரம் கிரணம் வாதுளம் என்று சொல் இந்த முகத்தில் எட்டு எட்டு சொன்னார்லாம் எனவே இருபத்தெட்டு ஆகமங்கள் எனவே இருபத்தெட்டு ஆகமங்களையும் ஐந்து முகங்களிலும் தோற்றுவித்தான் இந்த கருத்தை நாம் பெற வேண்டும் என்றால் திருமூல திருமந்திரத்துல தான் இந்த கருத்து இருக்குது அல்லவா இந்த ஆகமெல்லாம் பெயர்லாம் அதில் தான் இருக்கு எனவே இப்படியாக அந்த ஆகமங்களை எல்லாம் தோற்றுவித்தான் பெருமான் இதெல்லாம் அந்த மணிவாசர் பொருட்டு மட்டும் மட்டுமல்ல எல்லோருக்கும் ஆகியது நந்தம் பாலியில் நான் மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் இது வழங்கல நந்தம்பாடி இப்பொழுது எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது கொங்கு நாட்டில் எங்க இருக்குது ஈரோடு பக்கமா பெருந்துறை பக்கமா அவிநாசி பக்கமா ஒன்று வழங்கல அல்லவா நான் மறையோனாய் நல்ல ஒரு அந்தனாக இருந்து அந்தமில் ஆரியனாய் ருடியும் எந்த ஆன்மாவை காப்பாற்ற எதனால் அப்படி இருந்தான் ஒன்றும் விளங்கல சரி வேறு வேறுருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூடை மங்கையும் தானும் வந்தருடி எத்தனையோ சமயங்களில் எத்தனையோ பேர் உயிர்ப்பதற்காக பெருமான் வந்தான் தான் மட்டும் வருவதில்லை தான் தன் தையலுமாய் வருவான் அம்மையப்பராக வருவான் அப்படியெல்லாம் வந்தும் இப்ப அடுத்த ரெண்டு பேர்லாம் விட்டுணும் ஏன்னா முன்ன வந்து நம்ம படிச்சது இல்லைங்களா அதனால உம் இப்ப எதை படிக்கணும் வேலம் புத்தூர் விட்டேரருளி கோலப்பொறிவு காட்டிய கொள்கையும் இது வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த வேலன் புத்தூர்ங்கிறதா வேலம் புத்தூர்னு ஆகி போச்சு வேலம்புத்தூர் சரிங்களா அது உக்கரகுமாரனுக்காக விட்டேறு விட்டேறுனா வேல் உக்கரகுமாரனுக்கு வேற்படி கொடுத்த படலம்னு ஒரு படலம் நம்முடைய திருவிழார் பணத்தில் இருக்குது அந்த வரலாற்றை குறிக்கிறது இது சரிங்களா எனவே திருவாசகத்தில் காணும் திருவிளையாடற்கான கூறுகள் எவை என்று கேட்டால் இப்ப ரெண்டு மூணு பார்த்துட்டோம் இன்னும் நாலஞ்சு இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் இப்படியாக இருக்கிற இந்த வரலாறு தெரியும் அதுல பார்த்தா தற்பன மதனில் சாந்தம் புத்தூர் விற்பொரு வேடற்கு இந்த விளைவும் விளங்கல சாந்தம் புத்தூர் அது வந்து சாத்தன் புத்தூர்னு இருக்கணும்னு சொல்றாங்க ஆனா அது சாந்தம் புத்தூர்னு இருக்குது ஆனா அது எங்க இருக்குது என்னன்னு தெரியாது ஆனாலும் அங்க என்ன செய்தார்னு கேட்ட தற்பன மதனில் விற்பொரு வேடற்கு இந்த விளைவும் யாரோ ஒரு வேடுவர் நம்ம அர்ஜுனன் மாதிரி இருக்கலாம் அல்லது நம்முடைய கண்ணப்பர் மாதிரி இருக்கலாம் அவர் என்ன பண்ணுவாராம் தினமும் தர்ப்பணம்னா கண்ணாடி கண்ணாடியில அந்த பெருமான் காட்சி அளிக்க அந்த காட்சியை கண்டு கொண்டு இருப்பாராம் அது மாதிரி இந்த சாந்தம்புத்தூர்ல எந்த வேடருக்காக எப்படி காட்சி கொடுத்தான் என்பதெல்லாம் தெரியல அப்படி ஒரு இப்படி இருக்கு ஏன் மணி ஆயிட்டுதோ இல்லையே சரி எனவே இந்த அமைப்பு இருக்குது விற்பொரு வேடற்கு இந்த விளைவும் இனிமே ஒரு பத்து வரி தாண்டிடுவோம் ஏன் அதெல்லாம் யாருக்காக மணிவாசகருக்காக இல்லைங்களா இப்ப ஐம்பதாவது அடி வரணும் பூவன மதனில் பொலிந்திருந்தருளி மேனி காட்டிய தொன்மையும் இது விளங்குது திருப்புவனம்னு அந்த ஊரும் வழங்குது இப்ப எங்க இருக்குன்னு தெரியும் பாண்டாட்டு பக்கத்துல இருக்குது மதுரை பக்கத்துல அல்லவா அதுல பொன்னனையாள்னு ஒருத்தி பொன்னனையாள்னு அந்த அம்மா தன்னுடைய சொத்தெல்லாம் எடுத்து அடியவர்களுக்காக உணவு கொடுத்துட்டாங்க சும்மா ரெண்டு இந்த இரும்பு துண்டு போக்குவரத்து இப்படி நாலஞ்சு துண்டு கட்டுறது வரணும் இல்லை அந்த மாதிரி ஒரு ஆசை என்னன்னு கேட்டால் சொக்கநாதரை நல்ல தங்க கட்டியில் சொக்கநாதரை செஞ்சு பார்த்தா தேவலான்னு ஆசை சில்ற கையில் உரணா இல்லை ஆனால் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து சொக்கநாதரை அதை வைக்கணுமா சொக்கநாதராக ஆக்கணுமா ஆனால் அரியவர் எல்லாம் தினமும் சுக்கநாதா நான் எனக்கு வேற ஒரு ஆசை இல்லைப்பா தங்கம் எடுத்து நான் வந்து கழுத்துல மாலையா போட்டுக்கணும்னு ஆசை இல்லை இந்த குடிசையை வந்து கோபுரமாக்கணும்னு நினைக்கல முன்ன வந்து இந்த தங்கத்துல பசிஞ்சு அப்படியே பார்த்தா தேவலாம் அப்படின்னு பெருமான் பார்த்தாலும் எல்லாம் வல்ல சித்தர் ஆன படலம்னு ஒரு படலம் அறுபத்தி நாலு திருவிழா எல்லாம் வல்ல சித்தர் அப்படி வந்தாராம் என்ன பாட்டி என்ன உட்காந்துருக்கீங்க என்னமோ ஐயா எனக்கு என்ன என்ன பாட்டி என்ன குறை உங்களுக்கு என்ன என்ன பண்ண போற அந்த குறைய கேட்டு இல்லப்பா என்னமா சொல்லுமா இந்த மாதிரி பண்ண சரி பாத்தி நான் எல்லாம் வல்ல சித்த